சிறுகதை வயிறு நிரப்பவே வருமானம் இல்ல என்னோட அம்மா தான் வேலைக்கு போவாங்க கொழுந்தெடுக்க போவாங்க வீட்டு வேலைக்கு போவாங்க கீரை விக்க போவாங்க அதுல வார காசு சாப்பாட்டுக்கே பத்தாது வாழ்வில் சந்தித்த வேதனைகளால் முதிர்ச்சி அடைந்து பேசும் சாந்தனுக்கு வெறும் பத்து வயதுதான் இந்த சிறு வயசிலே அவன் அனுபவித்த வேதனைகளும் கொடுமைகளும் வறுமையும் அவன் பேச்சிலே வெளிப்பட்டது அவனை சந்தித்தது பண்டாரவளை என்ற இடம் ஐந்தாம் தரத்தில் படிக்க வேண்டிய அவனுக்கு அரிச்சுவடி கூட சரியா தெரியாதாம் கட்டாய இலவச கல்வியை கொண்ட எம் நாட்டிலே இப்படி ஒருவனா இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற திகைப்பும் ஆச்சரியமும் என்னுள் எழுந்தன மேலும் அவனுடன் பேசிய போது நெஞ்சை கரைய வைக்கும் அவனின் துன்பகரமான வாழ்க்கை தெரிய வந்தது சாந்தன் உன் அப்பா எங்க உன்னை நல்லா படிக்க வைப்பாரா என கேட்டேன் அவனுடைய முகத்தில் ஏதோ பட்டது போல் சுழித்து கொண்டான் எனக்கு எங்க அப்பானா சரியான அருவறுப்பு தான் ஏன்னா சின்ன வயசுல கண்டது இப்ப எனக்கு அவரை அடையாளம் கூட காட்ட முடியாது எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே என ஓடினான் ஓரளவுக்கு அந்த குடும்பத்தின் நிலை தெரிய வந்தது பாடசாலைக்கு அக்கறை செலுத்தாததற்கு அவனுடைய வறுமை என ஊகித்துக் கொண்டேன் தொடர்ந்து சாந்தனின் அம்மாவிடம் சென்று அவனை பற்றி விசாரித்தேன் பெண்ணுக்கே உரைத்தான அழகு பொறுமை சாந்தம் போன்ற அனைத்து அம்சங்களும் அவளிடம் தென்பட்டன அவள் சாந்தனின் அப்பாவை திருமணம் செய்ததற்கு காரணம் நான் அறியாமை காரணமாகவே சாந்தனின் அப்பாவை திருமணம் செய்து கொண்டேன் நல்லவன் போல நடித்து என்னை வற்புறுதி பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கட்டாய திருமணம் நடாத்தது இருப்பினும் நானும் அவன் நல்லவன் என நினைத்து திருமணம் முடித்துக் கொண்டேன் எனக்கென்று ஒருவரும் இல்லை எனது குடும்பம் மின்னல் விபத்தொன்றில் அகப்பட்டு அனைவருமே இறந்து விட்டார்கள் நான் மாத்திரம் என்றேன் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் இருக்கும் போது அன்பு காட்டியது சாந்தனின் அப்பா எனவே அவர் கூறுவது அனைத்தும் மெய் என நினைத்து மனம் மாறினேன் காய்ச்ச மறந்தான் சொல்லடிய தாங்கிக்கணும் நல்ல மனம்தான் பிறகு அவரை பற்றிய உண்மைகள் மூன்று மாதத்துக்குள் வந்தது சாந்தனின் அப்பா ஏற்கனவே மூன்று பேரை திருமணம் செய்தவர் என்றும் மூன்று தாய்மாருக்கும் பிள்ளைகள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்தன சொந்தம் இல்லை சாந்தனின் அப்பா பற்றிய தகவல் ஒன்று கிடைத்தது அந்த தகவலை இரண்டாவது மனைவிதான் இவ்வாறு தெரிவித்தார் அம்மா உங்க கணவர் ஏற்கனவே எனக்கு கணவனாக நடித்தவன் தற்போது சிறையில் இருக்கின்றார் அவரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையில் எடுக்கும்படி கூறிவிட்டார்கள் என்னிடம் பணம் இல்லை என அவர் கூறினார் மேலும் அவனை சிறையிலே விட்டு விடுவோம் என்றும் நீங்கள் பிணையில் எடுக்க வேண்டாம் என்றும் எனக்கு எச்சரித்தார் காலங்கள் உருண்டோடின நல்ல ஒருவனாக இருந்தால் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கியாவது அவனை எடுக்கலாம் அவனே மிகவும் மோசமானவன் அவனை சிறையில் இருந்து எடுப்பதா இல்லை அவனை வெளியில் எடுத்தால் இன்னும் என்னை போல எத்தனையோ பெண்கள் நாசமாகி விடுவார்கள்